ஆனார் நரந்துழாய் கை செய்த கண்ணியம் வானார் செழுந்தோலை கற்பகத்தின் வாசிகையும் ஏனார் மலர் மேல் திருமங்கையோ தந்தார் கோனேல் அழல் அழல் தாளேலோ உடந்தை கிடந்தானே தான்